திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருமார்பேறு திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் மாணிக்கு உயிர் பெற கூற்றை புதைத்தன மாவலிபால் காணிக்கிறந்தவன் காண்டற்கரியன கண்ட தொண்டர் பேணே கிடந்த பரபப்படுவன பேர்த்துமத்தே மாணிக்கமாவன மார்பேருடையான் மலரடியே கருடத்தனிப்பகன் காண்டற்கரியன காதல் செய்யில் குருடற்கு முன்னே குடிகொண்டிருப்பன கோலமல்க செருடக்கடிமலர் செல்வி செல்விதன் செங்கமலக்கரத்தால் சிவப்பன மார்பேருடைய மலரடியே சுவாமி மணிகண்டேஸ்வரர் அம்பாள் கருணாம்பிகை திருச்சிற்றம்பலம்